एतसाम् प्रतिवसन्त्येताभ्यश्च नमो नमो दक्षिणायै दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्तेताभ्यश्च नमो नमः प्रतीच्यै देवता एतस्यां प्रतिवसन्तेताभ्यश्च नमो नमः उदीच्यै दिशेयाश्च देवता एतस्य प्रतिवसन्त्येताभ्यश्च नमो नमः ऊर्ध्वायै दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमो नमो धरायै दिशेयाश्च देवता एतस्याम् प्रतिवसन्त्येताभ्यश्च नमो नमो वान्तरायै विषेयाश्च देवता एतस्याम् प्रतिवसन्त्येताभ्यश्च नमो नमो ये वसन्ति ते मे प्रसन्नात् मानश्चिरञ्जीवितं वर्धयन्ति नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमो नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमः अरुणम् திசை அணுகி நேருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரம சன்னலம் கண்ணா பிறள் நிறை ஆறு பாதம் முரல்வன திருப்பெரும் கூரையூரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே தியானத்திற்குரிய படிநிலைகளை முறையே நிறைவேற்றுவோம் நேராக அமர்ந்து கொள்ளுதல் கைகள் இரண்டையும் கோர்த்து மடியில் அமர்த்து வைத்தல் கழுத்து தலை உடல் நேராக சீராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுதல் தாயையும் தந்தையையும் குருநாதரையும் வணங்குவதாக பாவனை செய்து கொள்க ஓம் மாதா புத்தியாம் நமோ நம ஓம் ஸ்ரீ குரு சரணாரவிந்தாபியாம் நமோ நம ஆறு முறை ஆழ்ந்து சுவாசிப்போம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை அனைத்து உறுப்புகளும் விரைப்பாக இல்லாமலும் தொய்வாக இல்லாமலும் சீராக தளர்த்தப்பட்டிருப்பதாக கற்பனை செய்து உணர்வோமாக சுவாசத்தின் போக்குவரத்து சற்று கவனிக்கப்பட மனதின் அமைதியும் நன்கு உணரப்படும் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களுள் முக்கியமான ஒன்று இந்த உடல் நிலையில்லாது இந்த உடல் இன்பம் முற்றிலும் தராது எனவே நிலையான மாறாத இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருப்பதே உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் அனித்யம் அசுகம் லோகம் லோகம் என்றால் உடம்பு இமம் பிராப்திய பஜஸ்வமாம் நிலையற்ற இன்பமில்லாத உடலை இந்த உடலை அடைந்திருக்கின்ற நீ நிலையான இன்பமே வடிவான வடிவான என்னை ஞானிப்பாயாக சார்ந்திருப்பாயாக தற்காலிகமான இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நாம் இந்த உடல் நமக்கு தரப்பட்டிருப்பதன் நோக்கத்தை மறத்தலாகாது பொருளீட்டுவதற்காகவும் பொருள்களை பாதுகாப்பதற்காகவும் புறநின்பங்களை நுகர்வதற்காகவும் மட்டும் இந்த உடல் நமக்கு தரப்பட இந்த உடலில்தான் நமது சூக்ம சரீரம் நன்கு செயல்படுது முழுமையாக செயல்படுது அறிவு நன்றாக வெளிப்படுவதற்கும் அறத்திற்காகவும் இந்த சரீரம் நமக்கு தரப்பட்டு ஞாத்திருவம் கர்த்திருவம் போக்திருவம் அறியும் தன்மை செயல் புரியும் தன்மை அனுபவிக்கும் தன்மை மூன்றும் இந்த மனித உடலுக்குத்தான் இருக்கிறது மற்ற உடல்களில் உயிர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதோடு வாழ்க்கை முடிந்துவிடும் வாழ்க்கையை பற்றிய அறிவோ செயல் புரியும் தன்மையோ மற்ற உடல்களில் வாழும் உயிர்களுக்கு இல்லை மனித உடலில்தான் அறியும் ஆற்றலும் செயல் புரியும் ஆற்றலும் உயிர்களுக்கு சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நோவர்ஷிப் டூயர்ஷிப் என்ஜாயர்ஷிப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது ஞாத்திருவம் கர்த்தத்துவம் போக்கு बुद्धि तेषाम अधिको विशेष धर्मो ही तेषाम अधिको विशेष आहार निद्रा भय मैथुन सामान्यमेते पशुभिर्नराणाम् बुद्धि तेषाम अधिको विशेषः बुद्ध्या विहीनाः पशुभिः धर्मो हि तेषाम् अधिको विशेषः धर्मेण हीनाः पशुभिः समानाः உண்பதும் உறங்குவதும் அச்சத்தோடு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதும் இனப்பெருக்கம் செய்வதும் அனைத்து உடல்களிலும் வாழும் உயிர்களுக்கு பொதுவாக இருக்கிறது மனித உடலிலும் இவைகள் இருந்தாலும் சிறப்பாக அமைந்திருப்பது அறிவும் அறமும் அறிவை வளர்ப்பதற்காகவும் அறங்களை செய்வதற்காகவும் மட்டுமே இந்த மனித உடல் உயிர்களாகிய நமக்கு நாம் செய்த நல்வினை பயன்களால் குறைபாடில்லாமல் கிடைக்கும் அறிவு அறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு மானிடராய் பிறந்தாலும் தூண் குருடு செவிடு கேடு நீங்கி பிறத்தல் அறிவு கூன் குருடு செவிடு கேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு தானமும் தவமும் தான் செய்தற்கால் வானவர் நாடு வழி சென்று குறைபாடில்லாத மனித உடல் கிடைத்திருக்கிறது நல்ல நூல்களை ஒழுக்கமுள்ள ஆசிரியர்கள் மூலம் பற்றி அறிவாற்றலை கற்கவே மனித உடல் கொடுக்கும் இல்லறத்திலிருந்து உலகத்திற்கு நன்மை செய்வதற்காகவும் துறவர வாழ்க்கையில் தவத்தை மேற்கொள்வதற்காகவும் மனித உடல் நமக்கு தரப்பட்டிருக்கு மனித உடல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறக்க என்னறிய பிறவிதனில் மானிடப் பிறவிதான் யாதினும் அரிது அரிது தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிவிலே ஒரு மனிதனுக்கு பணமும் பதவியும் வாழ்க்கையும் அமைவது மிகுந்த பாக்கியமாக உலக ஜகங்கள் நினைக்கிறார்கள் ஆனால் மனித உடலின் சிறப்பு உடலுக்குள்ளே உயிர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் பலருக்கு தெரிவதில்லை இந்த உண்மையை உணராததால் தான் புகழையும் பதவியையும் உயர்வாக நினைக்கிறோம் அகம் ஜீவோஸ் மனுஷ சரீரவான் அஸ்மி மனுஷ்ய தேகவான் அஸ்மி ஜீவனாகிய நான் தாத்காலிகமாக மனித சரீரத்தில் வாழ்கிறேன் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் உயிர்களுக்கு கிடைக்கும் உடல்களுள் மனித உடல் கிடைப்பிற்கு அரியது மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயனௌஸ்து பாரம் துக்கோதேர் தர யாவன்ன சித்தது பெரும் புண்ணியம் என்கின்ற பணத்தை கொடுத்து இந்த உடலாகிய படகை துன்பக் கடலை தாண்டுவதற்காக பிறவி பெருங்கடலை கடப்பதற்காக பெற்றிருக்கிறோம் இந்த உடலாகிய படகு உடைந்து போவதற்குள் சம்சார சாகரம் எனப்படும் பிறவி பெருங்கடலை கடந்து கரை சேர வேண்டும் என்கிறது சாஸ்திரம் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் எஜத்யந்தே கலேவரம் தந்தமேவைதி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா எந்த எண்ணங்களோடு இந்த உடலை விடுகிறோமோ அதற்கு தகுந்த மறு உடல் அமைகிறது என்கிறது பகவத்கீதை தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர எனவே எப்பொழுதும் என்னை தியானம் செய் தர்மத்தை கைவிடாமல் அனுஷ்டிப்பாயா சரீரமாத்தியம் கரு தர்ம சாதன ஆத்யம் தர்ம சாதனம் ஷரீரம் மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நாம் நமது எண்ணங்களாலும் சொற்களாலும் கை கால்களை அசைத்து செய்யும் செயல்களாலும் ஓயாது தர்மத்தையே அனுஷ்டிக்க வேண்டும் விருப்பு வெறுப்பற்ற நெறியான முறையான வாழ்க்கையில் தர்மகா அறம் எனப்படும் ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானம் இவைகளே நமது முக்கியமான செயலாக இருக்கிறது வேண்டும் பொருளீட்டுவதும் புலன்கள் புலனின்பங்கள் துய்ப்பதும் ஈஸ்வர பக்தியோடும் தர்மத்தை அனுஷ்டிப்பதோடும் அமைய வேண்டும் தர்மபூர்வக அர்த்த தர்மபூர்வக காம புனிதமான இந்த இமயமலையின் திருவடியில் புண்ணிய கங்கையின் கரையில் இந்த கருத்துக்களை ஓயாது நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமா வாய்த்ததோர் முந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுவேன் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தார் இந்த பிறவியின் மேன்மையை உணர்வோம் மனித பிறவியின் பயனை ஜென்ம சாபல்யத்தை இறைவன் அருளால் அடைவோம் புருஷார்த்த நிச்சயத்தை புரிந்து கடைபிடிப்போமா पृथिवी शांति अंतरिक्ष शांति यो शांति दिशाशांति अवांतर दिशा शांति अग्निशांति वायुशांति आदित्य शांति चंद्रमा शांति नक्षत्राणि शान्तिः आत्मशान्तिः ओषधयशान्तिः वनस्पतयः शान्तिः गो अजाशान्तिः अश्वशान्तिः पुरुषशान्तिः ब्रह्मशान्तिः นาสมารา